இலங்கை திருநாட்டில் வேலையில்லா பிரச்சினை என்பது இன்னும் தீர்க்கப்படாமல் இருப்பது வேலையாற்றிருக்கும் இளைஞர் யுவதிகளை பெரிதும் பாதிக்கின்றது எமது நாட்டின் இன்றைய கல்வி திட்டங்களுக்கு அமைய பல்கலைக்கழக பட்டம் பெற்ற பலர் வேலைவாய்ப்பற்றிருப்பதனையும் வேலை செய்கின்ற பலர் திருப்தியற்ற நிலையில் போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருவதனையும் மறந்துவிட முடியாது உலக நாடுகளில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியினால் அங்கு பணியாற்றிய இளைஞர்கள் பலர் திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர் இது இலங்கையில் வேலையற்றிருப்போரின் எண்ணிக்கையினை மேலும் அதிகரிக்கச் செய்துள்ளது இலங்கையில் வேலைவாய்ப்புக்காக உள்ளீர்க்கப்படுபவர்கள் அரசு துறை மற்றும் தனியார் துறைகளில் வேலைக்கு அமர்த்தப்படுகின்றனர் இந்த இரு துறைகளிலும் வேலை செய்கின்றவர்களையும் வேலை வாய்ப்பினை எதிர்பார்த்திருப்பவர்களினதும் மனோநிலை குறித்து கேட்டறிகிறார்கள் எமது கிழக்கூடகில செய்தியாளர்களான நிப்ராஸ் எம் மன்சூர் மற்றும் ஏ எல் முகமது சினாஸ் அரசாங்க உத்தியோகத்துல வந்து நம்மளுக்கு பிறகு வந்து ஒரு பென்ஷன் தொடர்ச்சியா கிடைச்சு கொண்டிருக்கிறதால நம்மளோட குடும்பத்துக்கு வந்து ஒரு வருமானம் அமையும் டிபிஎஃப் தருவாங்க அது பெரிய ஒரு தொகொண்டு வரும் அதே நம்ம பிற்காலத்துல பயன்படுத்தலாம் வருஷத்துக்கு இத்தனை நாள் தான் லீவ் வேண்டாம் அந்த லீவுகளை நம்ம தேவைக்கு ஏற்படுத்தி பயன்படுத்தி கொள்ளலாம் நிரந்தரமான சம்பளத்தோட சுதந்திரமா வேலை செய்யறதால் அனைவருக்கும் பிடிக்கும் சாதாரண குடிமக்கள் அரசை நம்பி வாழ்வதால் அரசு துறையில் பணியாற்றுவதே காலத்தின் தேவை என தெரிவிக்கின்றார் வேலையில்லா பட்டதாரியான ரூபன் அரசாங்கத்தில் செய்யறதால சமூகத்துல நல்ல மரியாதை ஒன்று கிடைக்கும் நம்ம குவாலிஃபைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜப்பும் கிடைக்கும் அதே நேரத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும் மக்கள் அரசாங்கம் நம்பி தான் இருக்கிறதால மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது இன்றைய இளைஞர் யுவதிகளின் இவ்வாறான கருத்துக்களுக்கு மத்தியில் கல்வியலாளர்களின் கருத்துக்களையும் நாம் கேட்டறிந்தோம் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை சிரஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எஸ் எம் எம் இஸ்மாயிலை தொடர்பு கொண்டு கேட்ட போது தனியார் துறைகளில் விருப்பம் காட்டுவது குறைவாகத்தான் காணப்படுகின்றது தொழில் வளத்தை எடுத்து பார்க்கின்ற போது எதிர்காலங்களில் அனைத்து தொழில் பெறுபவர்களுக்கும் அரசு துறையில் தொழில் எடுக்கலாமா தொழில் பெறலாமா என்ற ஒரு சந்தேகம் அண்மை காலங்களில் எங்களுக்கு தோன்றி இருக்கின்றது ஏனெனில் தனியார் துறை செல்வாக்கு ஏற்றுக் கொண்டு போகின்றது இருக்கின்றது இன்று பல்கலைக்கழகங்கள் கூட தனியார் துறைக்கு ஏற்ற தொழிற்கல்விகளை அறிமுகப்படுத்துவதில் தனியார் துறையில் வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கு ஊக்குவிக்க வேண்டும் என்ற வகையில் அதிகமான பணத்தை செலவழித்து அவர்களுக்கு தொழில்சார் கற்கைகளை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறது தொழில்வாய்ப்பு மற்றும் மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் இலங்கை தொழில் இல்லத்தின் அம்பாறை மாவட்ட பிராந்திய முகாமையாளர் ஏ ஜாபிரை தொடர்பு கொண்டு கேட்டபோது பெரும்பாலான இளைஞர்வதிகள் அரசு துறையில் நிரந்தர ஓய்வூதிய உரித்துடைய தொழில் வாய்ப்புகளையே பெரிதும் நாடி செல்கின்றனர் சுமார் நூற்றுக்கு அறுபத்தைந்து எழுபது வீதத்துக்கு மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் அரசு துறையை தான் நாடி செல்வதாக நமக்கு அறிய கிடைக்கின்றது இது இன்டர்நியூஸ் கிழக்கு ஊடக இல்லத்தின் ஓர் தயாரிப்பு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் எம் எஸ் எம் சரோக்